திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி பல்பெயர் பத்து திருவழுக்கூற்றிருக்கை திருச்சிற்றம்பலம் ஓருருவாயினை மானாங்கார திரியல் பாயோரோ விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சூடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தழிப்பமும் மூர்த்திகளாயினை இரோவரோடொருவ நாகி நின்றனை ஓராளீழல் கழலிரண்டும் முப்பொழுதே தீய நால்வர் கோழி நெறி காட்டினை நாட்டமூன்றாக கோட்டினை இரு நதியரவமோடொரு மதி சூடினை ஒரு தாளீரையின் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அறவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மத திருக்கோட்டொரு கரீ இடழி தூரி தன்னை ஒரு தனுயிருக்கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நான் நிலம் அஞ்ச கொன்று தல தூரை அவுணரை அறுத்தனை ஐம்புலன்னாலாம் அந்த கரணம் முக்குணம் கிருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனதோ டிரபிர போர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறையோதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்றழு வாந்தனை வளர்க்கும் பிரம்மபூரம் அருபதம் முரலும் வேணுபூரம் விரும்பினை இகலியமை துண்டர் புகலியமர்ந்தனை பொங்குனார் கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதைய மேல் மீதந்த தோணிபுறத்தூரைந்தனை தொல்லையாயிரு நீதி வாய்ந்த பூந்தராய் ஏந்தனை வரபுறம் என்றுண சிரபுறத்துரைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரளரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவோ புரிந்தனை முன்னீர் தூயின்றோன் நான் முகநறிய பண்பொடோ நின்றனை ஷண்பையமர்ந்தனை ஐயுருமணரும் அருவகை தேரரும் ஊழியம் பூணரா காழியமர்தனை எச்சனேழி செய்யோன் கொச்சையை மேச்சின்னை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் இருமையின்னோருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலாமறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதிபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நீளத்தே அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நீளத்தே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்